தப்பு கிடையாது இப்போ அவரால் என்ன பலன் வருமோ வரும் உனக்கு இந்த பிரிவில் என்ன பலன் வரணும் அடுத்த பிற பிரிவில் என்ன பலன் வரணும் அது எல்லாம் வரும் அதெல்லாம் வரும் அனுபவி வரும்பொழுது நீ ஆனால் அப்புறம் ஒரு பலன் வரும்போது நீ சந்தோஷப்பட்டுட்டு இன்னொரு பலன் வரும்போது வருத்தப்படாது என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடிக்கிறாங்க உதைக்கிறாங்கன்னு அதுதான் என்ன பண்ணுறது வாங்கிக்க அந்த வழியில் போனால் அந்த கட்டமைப்பு இதெல்லாம் விகித்தான் வகுக்கப்பட்டவைகள் விகிக்கப்பட்டவைகள் அது அந்த பலனை அந்த காலத்தில் அந்த இடத்தில் கொடுக்கும் தாங்கிக்க தயார்னா நீ போக தயார் போகலாம் தவறு கிடையாது அப்படி இதில் வந்து புரிஞ்சிக்கும் போது இதுதான் தர்மம் அதனால தான் நம்ம நாட்டில் ஒன்று என்ன பண்ணாங்கன்னா மாற்று மதத்தினர் இந்த நாட்டுக்குள்ளே வந்தப்ப வழிபாட்டை நம்ம நாட்டு முன்னோர்கள் விஷயம் தடுத்தது கிடையாது தடுக்கணும்னு நினச்சிருந்தா நம்ம நாட்டு கெப்பாசிட்டிக்கு என்றைக்கும் தடுத்துருக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க அவங்களெல்லாம் ஏ இங்கெல்லாம் உங்கள் கோயிலும் கட்ட முடியாது மசூதியும் கட்ட முடியாது சர்ச்சும் கட்ட முடியாது போங்கடா இங்கெல்லாம் உங்கள் இடங்குடையன்னு சொல்லியிருந்தா அது ரொம்ப ஈஸி நம்ம ஆளுநர் தடுக்காததுக்கு காரணம் என்ன சாமி தானே கும்பிட்றேன் ஏதோ ஒரு கடவுள் நான் கடவுள் உங்கள் கடவுளை கும்பிடலைங்க நாங்கள் எங்கள் அல்லா கும்பிடுறோம் ஏதோ ஒன்று கும்பிட்டு தொலைப்போம் இடம் தான் நம்ம மன்னர்கள் தான் இடம் கொடுத்தாங்க அன்னைக்கு மசூதி கட்டிக்கிறதுக்கெல்லாம் என்ன நம்ம ஆளுக்கள் கொடுத்த இடம் தான் கட்டிக்கிட்டேன் ஸோ அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தது இந்த ஞானம் இருந்ததுனால தான் அங்கீகரித்தாங்க இந்த ஞானம் இந்த போதனை இருந்திருக்கலன்னா அவங்களும் அன்னைக்கு உதைச்சிருப்பாங்க வீட்டுல ஊர்ல இருக்கிற எல்லா கட்டணம் மாதிரி இவனும் கட்டணா இருந்திருப்பான் என்னைக்கோ கொண்டு போட்டு இருந்திருப்பாங்க இவங்களெல்லாம் ஆனா கொல்லாம அந்த காரணம் என்னன்னா இந்த ஞானம் அவர்களை தடுத்தது ஏய் இந்த போதனை உனக்குள் இருக்கிறது நீ எப்படி அதை மீறி போலான்னு இந்த ஞானம் தான் தடுத்தது இந்த ஞானம் தான் இன்னைக்கும் அவங்களாம் இங்கே வாழறதுக்கு உதவி பண்றது இன்னைக்கும் உலகத்திலேயே எந்த நாட்டிலையுமே மெஜாரிட்டியை விட மைனாரிட்டிக்கு அதிக சலுகைன்னு உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு மெஜாரிட்டியை விட மைனாரிட்டிக்கு தான் அதிக சலுகை சட்டத்தின்படி அரசு சட்டப்படியே இன்னொன்று உலகத்திலே எந்த நாட்டிலுமே மெஜாரிட்டியை போல மைனாரிட்டிக்கு நூற்றுக்கு நூறு சமமான சலுகை அப்படியும் எங்கேயும் கிடையாது நூற்றுக்கு நூறு சமம்னு எங்கேயும் கிடையாது கொஞ்சமாவது செகண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு ஏதாவது ஒரு சில இடங்கள்லையாவது ஈவன் செகண்டரிங்கிற ட்ரீட்மெண்ட் இருக்கு ரெண்டாவது பட்சம்தான் அந்த நாட்டு குடிமகளுக்கு தான் முன்னுரிமை அந்த நாட்டு மதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை தான் இருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் தான் குடிமகன்கிறதெல்லாம் வேற இந்த நாட்டு குடிமகன்கிற சட்டத்துக்கு மேலே பாருங்க நேற்று வரைக்கும் சுப்பிரமணி அவருக்கு சட்டம் உங்களுக்கு இதெல்லாம் சலுகைன்னு கொடுத்துருந்தது இன்னைக்கு அதே சுப்பிரமணியம் அப்துல் காதர் ஆயிட்டாருன்னா அல்லாஹ் கும்பிட ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு சலுகை அதிகம் என்னன்னா நேற்று வரைக்கும் அவர் வந்து ரெண்டு குழந்தைக்கு மேல இருந்தா எலெக்ஷன்ல நிக்க முடியாது ஆனா இதே அப்துல் காதர் ஆயிட்டார்னா எட்டு குழந்தை இருந்தாலும் எலெக்ஷன்ல நிக்கலாம் இது இது வந்து என்னன்னா இதுதான் இந்தியாவின் சிறப்பு உண்மையை பாருங்க இது இந்தியாவின் சிறப்பு கிடையாது இந்திய அரசியல் சட்டத்தின் சிறப்பு கிடையாது இந்த ஞானத்தின் சிறப்பு இந்த ஞானம் குடிமக்களை நீ இங்க பிறந்ததுனால தான் நீ இந்த மாதிரி கிறுக்கா இருக்கிறதுக்கும் புத்தி வந்தது நீ இந்த மாதிரி லூஸா இருக்கிறதுக்கு கூட உனக்கு ஒரு வாய்ப்பு வந்தது இது சரியா தப்பா அது வேற இந்த ஃப்ரீடம் மைண்ட்ல வந்தது அதுக்கு காரணமே இந்த ஞானம் முதல்ல என்ன செய்யற ஏ அவன் முஸ்லீம் தான் ஏன் கேவலமா பாக்குற அவனும் மனுஷன் தானே அப்படின்னு சொல்ல வச்சது இந்த ஞானம் ஆனா நீ என்ன பண்ணிட்ட இந்த ஞானத்தை அப்யூஸ் பண்ற மிஸ்யூஸ் பண்ற அதுக்கு மேல போய் அவனுக்கு இன்னும் உரிமை கொடுன்னு போற இதுதான் மஜி இது உன்னுடைய திறமையான அறிவை பயன்படுத்தி அவன் எட்டு குழந்தை என்ன எட்டு கல்யாணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நான் இந்திய அரசியல் சாசனத்தை திருத்துகிறேன் ஏனென்றால் நான் அவர்களை மனிதனாக மதிக்கிறேன் அப்ப ஹிந்துவுக்கும் போடு அதெல்லாம் முடியாது இது என்னையே நான் என்னென்றால் நான் மிகச்சிறந்த மனிதன் இது பேர் மிகச்சிறந்த மனிதன் இது பேர் என்ன தெரியுமா மதசார்பற்ற மனிதன் இப்படி இவன் வெறும் மனிதன் இல்லை இது இதுக்கு பேர் மத சார்பற்ற மனிதன் அப்படின்னா மிருகத்தை விட கொஞ்சம் கீழேன்னு அர்த்தம் மிருகத்தை விட கொஞ்சம் அறிவு கம்மின்னு அர்த்தம் ஏன்னா இவ்வாறு அதாவது பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பள்ளிக்கூடத்தை துவங்கினா இந்த கட்டமைப்பெல்லாம் காட்டணும் அப்பதான் அவனுக்கு அரசாங்கீகம் சரி சார் முஸ்லீம் பள்ளி பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சா இதெல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டாம் அவன் இதெல்லாம் பூர்த்தி பண்ணாமலே அவங்களுக்கு அரசு அங்கீகாரம் இது எப்படி ஒரு ஹிந்து பள்ளிக்கூடத்துக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கிறதுனா பெரிய விஷயம் ஏன்னா அங்கே உள்ள ஸ்டாஃபுக்கு சீனியாரிட்டி உள்ள ஸ்டாஃபுக்குலாம் கவர்மெண்ட் சேலரி கொடுக்கணும் அந்த ஸ்டாஃப் யாரை போகிறதுன்னு கவர்மெண்ட்னுடைய ரூல் படி முடிவாகவும் கவர்மெண்ட்னுடைய ஆட்கள் தான் வந்து முடிவு பண்ணுவாங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம்ட்டு ஆனால் ஒரு முஸ்லீமும் கிறிஸ்தவனும் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சா இந்த ஹிந்து பள்ளிக்கூடத்துக்கு என்னென்னலாம் நியத்திகளை காட்டணுமோ அதெல்லாம் அவங்க காட்ட வேண்டாம் அவன் எங்கே வேணாலும் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கலாம் எப்படி வேணாலும் நடத்தலாம் அந்த பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் யாரை வேணாலும் வாதியாரா போட்டுக்கலாம் அவனுக்குலாம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கும் ஏன்னா என்ன மதசார்பற்ற அரசு இந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கக்கூடாது இல்லைப்பா நான் என்ன கேட்குறேன்னா நீ ஏன் ஹிந்துவுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்க அப்புறம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வேற சட்டம் வச்சிருக்க நீ என்ன நாங்கள்லாம் இந்திய குடிமக்கள்னு நடத்துகிறோம் இந்திய குடிமக்களை நாங்கள் இந்திய அரசியல் சட்டப்படி நடத்துகிறோம் நீ என்ன இப்போ புதுசாக வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்தவம்னு பேசுகிற நீ மதவெறியன் இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா சட்டத்திலேயே ஹிந்துவுக்கு ஒரு மாதிரி முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கே அது ஏன்னு கேட்டேன் நீ மதவெறி நான் எப்படி சார் மதவெறி நீ ஏன் வந்து ஹிந்து முஸ்லீம்னு பேசுகிற சார் நான் என்ன கேட்குறேன்னா சட்டத்திலேயே சார் ஹிந்துக்கு ஒரு மாதிரி முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு தான் நான் கேட்குறேன் நீ இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன்னு பேசுறதே தப்பு இந்திய குடிமகன் பேசு நான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் படி நடப்பேன்னு பேசு அவ்வளோதான் அதுக்கு மீறி நீ பேசுனா நீ மதவெறி சார் நான் என்ன கேட்குறேன்னா நீ ஏன் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் பிரித்து போட்டிருக்கேன்னு கேட்குறேன் ஏ இவனை பிரித்து ஜெயிலில் போடு இவன் இந்திய அரசியல் சாசனத்துக்கு புறம்பா பேசுறான் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவனே பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவன் வந்து அப்படி பேசுறாங்க இவனுக்கு அறிவு இல்லை இவன் சரியான பயங்கரவாதி இவன் இருந்தால் நல்லது கிடையாது பிடிச்சி ஜெயில போடுறாங்க இப்போ ஹிந்து கோயிலுக்கு போனா ஹிந்து கோயிலுக்கு போகிறோம் பத்திரகாளியம்மன் கோயில் மேட்டுப்பாளையம் போயிட்டு வரோம் அதுக்கு அரசாங்கம் ஸ்பெஷல் பஸ் விடுது வேளாங்கண்ணிக்கு விட்டு எங்கே கூட்டம் சேர்ந்தாலும் ஸ்பெஷல் பஸ் விட்டுது ஏன்னா கவர்மெண்ட் வேலை சம்பாதிக்கிற வேலை இது சர்க்கஸுக்காக போனாலும் சரி எதுக்கு கூட்டம் போனாலும் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பஸ் விட்டு சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு சட்டம் என்ன சொல்றதுன்னா தீர்த்த யாத்திரைகளுக்காக விசேஷ பேருந்து விட்டா அதுக்கு சிறப்பு பேருந்து விட்டா சிறப்பு கட்டணம் விதிக்கலாம் அப்படின்னு சட்டம் அது என்னன்னா நம்மால் இங்கே விசேஷப்பட்டு பஸ் விட்டா அதுக்கு ஸ்டிக்கர் மாற்றிடுவான் சிறப்பு பேருந்து விழாக்கால பேருந்துன்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் அப்படின்னா இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு நார்மலாக டிக்கெட் என்னன்னு பார்க்கணும் நார்மலாக இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கிங்களேன் எனக்கு தெரியல எவ்வளோன்னு இருபத்தஞ்சு ரூபான்னு வச்சுப்போம் அப்படின்னா அந்த சிறப்பு பேருந்தில் நீங்கள் இருந்து ஏறினீங்கன்னா இங்கே காந்திபுரத்தில் பஸ் ஏறி அடுத்த ஸ்டாப்பில் போய் நீங்கள் துடியலூரில் இறங்கினாலும் இருபத்தஞ்சி ரூபா தான் டிக்கெட் எங்கே வேணாலும் ஏறலாம் எங்கே வேணாலும் இறங்கலாம் டிக்கெட் இருபத்தஞ்சி ரூபா ஏன்னா அது சிறப்பு கால அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சு ரூபா மட்டும் இல்லை நார்மல் டிக்கெட் இருபத்தஞ்சு ரூபான்னா இந்த சிறப்பு பேருந்தில் முப்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் ஒன்றரை மடங்கு ரெண்டு மடங்கு டிக்கெட் வச்சிருக்காங்க அப்போ ஒரு உதாரணம் முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்னு வச்சிங்களேன் சிறப்பு பேருந்தில் நீங்கள் எங்கே ஏறிங்க எங்கே இருந்தாலும் முப்பத்தஞ்சு ரூபா தான் டிக்கெட் ஏன்னா அது விழாவுக்காக தான் விட்டுருக்கு அப்படி ஏன்னா கூட்டத்துக்கு இருக்கிற இயலாமையை பயன்படுத்துகிறான் பஸ் கிடைச்சா போதும்னு இருக்கிறாங்க அன்னைக்கு அதனால பயன்படுத்தி முப்பத்தஞ்சு ரூபா டிக்கெட்டு அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா டேக்ஸ் இது வாங்கி எங்கே போகுதுன்னா அரசாங்கத்துக்கு போகுது கோயிலுக்கு போகாது ஞாபகம் கோயிலுக்காக விட்டது கா பேருந்து காசு கோயிலுக்கு போகாது அரசாங்கத்துக்கு போய்க்குது சரி போயிட்டு போகுது என்னமோ பண்ணு கோவிலில் போய் சாமி கும்பிட்டா இந்த லைனில் போனால் பத்து ரூபா இந்த லைனில் போனால் எண்பது ரூபா இந்த லைனில் போனால் இருபத்தஞ்சு ரூபா இந்த லைனில் போனால் இரநூத்தம்பது ரூபா சரி சார் அந்த காசு ஏன் சார் அப்படி வச்சுருங்க அந்த லைனில் போனால் ரொம்ப பெரிய கியூ நீ முடிவு பண்ணிக்கோ நீ சீக்கிரம் போகணுமா லேட்டாக போகணுமாங்க நீ அதில் போய்க்கோ சரி சரி சரி நான் சீக்கிரமாக போய்க்கிறேன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா பணம் கொடுக்கும் சரி இந்த காசு எங்கே சார் போகுது நான் இரநூத்தம்பது ரூபா கொடுக்க அந்த காசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகும் அதிகம் அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நாங்கள் கக்கூஸ் கட்டுவோம் ஒரு மூட்டு போடுவோம் எதுவும் பண்ணுவோம் ஸோ கோவிலுக்கு தெய்வத்துக்காக கொடுக்குற காசு அது தெய்வத்துக்கு கோவிலுக்கு பயன்படல தெய்வ பண்பாட்டை வளர்க்கறதுக்கு பயன்படல தெய்வ பக்தியை வளர்க்குற குருநாதருக்கு போகல குருகுலத்துக்கு போகல ரோடு போகிறதுக்கு போகுது சாராய கடை திறக்கிறதுக்கு போகுது லைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு போகுது எல்லாத்துக்கும் போகுது சரி தப்பு இல்லை போயிட்டு போகுது தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் சரி பரவாயில்ல அடுத்து என்ன தெரியுமா நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது யாராவது இங்கிருந்து மெக்காவுக்கு போய் அந்த ஹஜ் யாத்திரைக்கு போனால் அவங்களுக்கு ஆகிற ஃப்ளைட்டு செலவு போக்குவரத்து செலவில் இந்திய அரசாங்கம் நாற்பதாயிரம் ரூபாய் ஃப்ரீ கேஷ் கொடுக்கும் ஃப்ளைட்டு செலவுக்காக அந்த நாற்பதாயிரத்துக்கு அதிகம் பண்ணியிருக்காங்க நான் சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச டேட்டா இப்போ என்ன அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன் ஒரு முஸ்லீமுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் போனால் ரெடி கேஷ் ஹஜ் யாத்திரை போனான் ஏன் என்ன அவன் சாமி கும்பிட போகிறான் ஏன் சாமி இங்கே இத்தனையாயிரம் கோயில் இருக்கு இல்லை அவருக்கு புனித ஸ்தலம் அங்கே இருக்கு அதுக்கே போகிறாரு அதுக்கே நாற்பதாயிரம் ரூபா தர தர ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறாரு ஃப்ளைட்டில் டிக்கெட் காசு அதிகம் அவன் கஷ்டப்படுறான் கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போறவங்க காசு கொடுக்கட்டும் கவர்மெண்ட்டுக்கு ஹஜ் யாத்திரை போனால் காசு வாங்கிட்டு போட்டோம் அதே அப்படி என்ன இது இந்தியன்னு கேள்வி கேட்குற இந்த சட்டத்துப்படி நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் சட்டத்தில் அப்படிதான் இருக்கு நாங்கள் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் நாங்களாம் அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டோம் இல்லை சார் சட்டத்துல ஏன் இந்துக்கு ஒரு சட்டம் இருக்கு முஸ்லீம்க்கு ஒரு சட்டம் இருக்கு நீ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டால் நீ மதவியா சார் நான் சட்டத்துல ஏன் அப்படி இருக்குன்னு தான் கேட்டேன் நீ சட்டத்துக்கு கட்டுப்பட்டவனா இருக்குன்னா தான் இந்திய குடிமகன் நீ இந்த மாதிரி இந்து முஸ்லீம்லாம் பேசுனீங்கன்னா நீ மத சார் நான் கேள்வி கேட்பேன் சார் நான் குடிமகன்னா நான் கேள்வி கேட்பேன் சார் இவனை அப்பா இவனை தூக்கி ஜெயிலில் போடு இவன் மத என்னது இது வெறும் மத வெறியன் இன்னொன்று என்ன தெரியுங்களா இன்னொன்று வழிபாடு மாற்றம் தவறு கிடையாது இது அதர் இது நம்ம நாட்டு பிரச்சனை இது அரசு நம்ம நாட்டு அரசாங்கத்திட்ட இருக்கிற பிரச்சனை இன்னும் மதங்கிற பேரில் நம்ம நாட்டில் இந்த எஜுகேஷன் இருக்குது வழிபாடுகளை மாற்றிக்கொள்வது தவறு இல்லை எங்கே கும்பிட்டாலும் எங்கே போய் அடைக்கலாம் கும்பிட்டாலும் சாமியை கும்பிட்றதுக்கு பதிலாக நீ முதலாளியை கும்பிட்டாலும் தப்பு இல்லைன்னு சொல்லு நீ திருடனே கும்பிடுறியா கும்பிடு போ எதையோ ஒன்று பண்ணுன்னு சொல்லுது அதனால இது சாமி கும்பிட்றதை பற்றி மட்டும் பேசலை இது எங்கே போனாலும் நிறைய கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால நம்மகிட்ட ஒரு ஓப்பன் என்ன இருக்கு எந்த சுவாமியை கும்பிட்டாலும் எந்த பேர் கும்பிட்டாலும் தப்பு இல்லைன்னு நம்மகிட்ட மனசு திறந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுது அரசாங்கம் அரசாங்கங்கள் இது அரசாங்கம் பண்ணது இந்த லூப் ஹோலை பயன்படுத்திட்டு அரசாங்கத்திட்ட இருக்கிற தவறுகள் இப்போ மற்ற மதங்கள் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் மற்ற மதங்கள் என்ன பண்ணுதுன்னா வழிபாட்டை கொடுத்தால் தவறு கிடையாது மக்களை நீ இயேசுவை வழிபடு நீ ஏன் சாமியே கும்பிடாம இருக்கிற இயேசு கும்பிட அப்படின்னு சொன்ன தப்பு கிடையாது தினமும் ஒரு ஏதாவது ஒரு சுவாமியை கும்பிடணும் இயேசு கும்பிடு நீ ஏன் காலையில் இருந்துச்சு வேலைக்கு ஓடுற ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போ உனக்கு சோறு போட்ட உனக்கு உயிர் கொடுத்த சாமியை கடவுளை கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு போ தப்பு இருக்கு முருக பக்தர் முருகனை பிரச்சாரம் பண்ணட்டும் முருகனை வழிபடத்துக்கு ஊக்கம் கொடுக்கட்டும் பிள்ளையார் பக்தன் பிள்ளையார் கும்பிடுறதுக்கு ஊக்கம் கொடுக்கட்டும் கோணியம்மன் பக்தன் கோணியம்மன் கும்பிடுறதுக்கு ஊக்கம் கொடுக்கட்டும் இயேசு பக்தன் இயேசு கும்பிடுறதுக்கு ஊக்கம் கொடுக்கட்டும் அல்லா பக்தன் அல்லாவை கும்பிடுறதுக்கு ஊக்கம் கொடுக்கட்டும் கடவுள் இல்லைன்னு நம்புறவங்க கடவுளை நம்பாம இருக்கிறதுக்கு ஊக்கம் கொடுக்கட்டும் இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்கவுங்களுடைய கருத்தை அவங்கவுங்கள சார்ந்தவர்கள்ட்ட அவங்கவுங்க சொல்லி புரிய வைக்கிறாங்க நியாயப்படுத்துகிறாங்க ஓகே பண்ணிக்குவோம் ஆனால் வழிபாடு மாற்றம் தேசிய மாற்றமாக ஆகக்கூடாது அதுதான் தேசிய மாற்றம்னா என்ன நான் வழிபாட்டை மாற்றியதுனாலேயே என்னுடைய தேசியமே மாறி மாறுது என்னுடைய இனம் மாறி போச்சு என்னுடைய பரம்பரை மாறி போச்சு என்னுடைய பண்பாடு மாறி போச்சு என்னுடைய கலாச்சாரம் மாறி போச்சு நீ நினைச்சிருந்தா அது கரெக்ட் ஏன்னா இன்னைக்கு என்ன தெரியுங்களா நடக்குது நம்ம நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இதெல்லாம் நடக்குது சட்டமே அப்படி இருப்பாரு அதாவது நம்ம நாட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோவிலுக்கு போலீஸ் நிர்வாகம் கோவிலுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணலாம் கோவிலை கட்டுப்படுத்தலாம் கோவில் பக்தர்களை கட்டுப்படுத்தலாம் நம்ம நாட்டு அரசாங்கம் அது போலீஸ் மூலமாகவும் சரி அரசு அதிகாரிகள் மூலமாகவும் சரி இராணுவத்து மூலமாகவும் சரி நம்ம நாட்டு அரசாங்கம் கோவில் பக்தர்களை கட்டுப்படுத்தலாம் கோவில் நிர்வாகத்தை கட்டுப்படுத்தலாம் கோவில் வருமானத்தை கட்டுப்படுத்தலாம் கோவிலுக்குள்ள என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணலாம் நம்ம நாட்டு அரசாங்கம் ஆனால் இதில் எதையுமே மசூதியில் செய்ய முடியாது சர்ச்சில் செய்ய முடியாது அப்படின்னா அரசாங்கத்தினுடைய ஃபோர்ஸ் சர்ச்சுக்குள்ள நுழைய முடியாது இன்னைக்கு சட்டத்தில் அரசாங்கத்தினுடைய ஃபோர்ஸ் மசூதிக்குள்ள நுழைய முடியாது வெடிகுண்டே வச்சிருந்தாலும் நம்ம போலீஸ் போய் அங்கே ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏன் வச்சிருக்கேன்னு கேள்வி கேட்க முடியாது கத்தி ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் கேட்க முடியாது அதே போல கோவிலுடைய வருமானத்தை அரசாங்கம் சூப்பர்வைஸ் பண்ணலாம் அரசாங்கம் எடுத்துக்கலாம் ஆனா சர்ச் மசூதியுடைய வருமானம் அரசாங்கத்துக்கு போறது கிடையாது அது அவங்களுக்கே சொந்தம் அவங்க என்ன பண்றாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த முஸ்லீம் சமுதாயத்துல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க உதவுறாங்க கிறிஸ்தவ சமுதாயத்துல யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க உதவுறாங்க அல்லது அவங்க மதத்தை பரப்புறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஆனா இங்க எப்படி பண்ண முடியாது அது மட்டும் இல்லை சரிப்பா உனக்கு எவ்வளோ வரவு செலவு அதை காட்டு என்னதான் நடந்தது உனக்கு எங்கேருந்து பணம் வந்தது காட்டு நீ வந்த பணத்தை என்ன பண்ணுன காட்டு நான் பார்க்க விரும்புகிறேன் அதையும் அரசாங்கம் கேட்க முடியாது இது என்ன சார் இது பேர் இந்திய அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கம் அவங்க கேம்பஸே போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது அதனாலதான் இத்தனை குற்றங்கள் அதிகமாயிட்டு இன்னைக்கு நீங்க இங்க நினைக்கிறீங்க எங்க தமிழ்நாட்டில எல்லாம் தெரியாது எப்படி தமிழ்நாட்டில் கேரளாவில் மசூதிகளில் ஆயுதம் குவிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டை விட கேரளாவில் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கண்டுபிடிச்சது என்ன பண்ணுறதுனே தெரியல முடிச்சிட்டு இருக்கு காங்கிரஸ் பிரியில் நடந்தது இப்போ இவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் எனக்கு தெரியல இது செய்தி வெளியாகி கண்டுபிடிச்சி இது அரசாங்கம் மறைச்சிருச்சு என்னென்னா நம்ம மிலிட்ரிக்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் கேரளாவில் முஸ்லீம்கள் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க ஈக்குவலாக ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க எல்லா வெப்பன்ஸ் எல்லா மிலிட்ரி மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் இந்திய அரசாங்கத்தையே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு பயமா பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு கவுண்டர் பண்ற அளவுக்கு சக்தி வச்சிருக்காங்க கிரியேட் பண்ணி கவர்மெண்ட் அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல செய்தி வெளியில போகாம தடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன் அதே மாதிரி கிழக்கு இந்திய மாநிலங்கள் இருக்கு அஸ்ஸாம் மிசோரம் நாகாலாந்து இங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அங்கெல்லாம் என்னன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் கிறிஸ்தவர்கள் ஹிந்துலாம் நூற்றுக்கு ஒருத்தர் முஸ்லீம்லாம் நூற்றுக்கு அரை பேர் கால் பேர் தான் இருக்காங்க அப்படி இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா அங்கே இதை விட பலமான ஆயுதங்கள் குவிஞ்சிருச்சு தண்ணி இராணுவமே செயல்படுது அங்கெல்லாம் அவங்க வந்து இது இந்தியான்னு சொல்லவே தயார் கிழக்கு இந்திய ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்க மாதிரி இப்போ தனி நாடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க அவங்க வந்து நீ முஸ்லீமுக்குன்னு ஒரு நாடு கொடுத்தல கிறிஸ்தவருக்கு ஒரு நாடு கொடுப்பாங்க இப்போ என்ன பண்ணுறது நிலவரம் இப்போ அவங்க வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்குடி தூக்கி ஆயுத பலத்தோட ராணுவம் தனி தனி ராணுவத்தோட இருக்கிறாங்க என்ன என்ன வச்சு இந்தியா இந்திய பண்பாடு இந்திய ராஜாக்கள் இந்திய மக்கள் கொடுத்தது வழிபாட்டு சுதந்திரத்தை தான் கொடுத்தாங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது தேசிய சுதந்திரத்துல வந்து முடியுது நான் வேறு நீ வேறுன்னு பேசுறாங்க என்ன எப்படியா நீ வேறு நான் வேறு சாமி கும்புறதை மாத்திட்டா நீ வேறு நான் வேறையா இவர் முருகனை கும்புறாரு நான் ஐயப்பனை கும்புறேன் அப்புறம் எப்படி வேறு வேற எந்த கண்ணோட்டத்துல நீ தனி நாடு கேட்குற எந்த கண்ணோட்டம் ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை கிடையாது இன்னைக்கு கேட்குறான் காரணம் என்ன ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து மெஜாரிட்டி கிறிஸ்தவர்கள் மைனாரிட்டி எங்க அசாம் மிசோரம் இன்னைக்கு என்னாச்சு கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி ஹிந்து மைனாரிட்டி ஆயிடுச்சு இன்னைக்கு வெளிப்படையே கேட்குறான் நாங்கள் மெஜாரிட்டி எனக்கு தனி நாடு கொடுக்குறோம் ஏன் எனக்கு பேச்சு வழிபாடு மாத்தினா நாடு தனி பண்பாடு தனி நீ நானும் அண்ணன் தம்பிங்கிறது கிடையாதுன்னு யார் சொன்னா அது அப்படிதான் தான் உன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல எப்படி பிடிக்காம போகும் எப்படி பிடிக்காம போச்சுன்னு நீ வரலாறு எடுத்து பாரு அப்புறம் ஏன் தனிநாடு முஸ்லீமுக்கு கொடுத்தீங்க அன்னைக்கு இருக்க முடியாதனால தானே கொடுத்தீங்க கேள்வி கேட்குறாங்க அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் இதுதான் முஸ்லீமுக்கு தனிநாடு கொடுத்தலையா எனக்கு கொடுங்குறாங்க இப்போ இப்போ கேரளாவில் கிறிஸ்தவர்கள் இந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலலாம் நான் அவங்களை என்ன இன்னும் மெஜாரிட்டி கிடைக்கும் மெஜாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அவங்க என்னென்ன இதெல்லாம் சீக்கிரட்டாக வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம வெளியில் சொல்ல முடியாது ஞாபகம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி முட்டாளாக்கி கூட்டம் சேர்த்துக்கிட்டு வராங்க அது ஒரு வகையான அரசியல் தந்திரம் அது வெறும் மதம் கிடையாது ஞாபகம் கிறிஸ்தவம் இஸ்லாம்ங்கிறது மதப்பூர்வையில் இருக்கும் அரசியல் அரசியல் நாடு பிரிக்கும் சூழ்ச்சி இது உண்மை இல்லை அது உண்மையிலே மதம் தான் சொன்னால் இங்கேயே ஆயிரத்தி எட்டு மதம் ஏற்கனவே இருக்கு முருகர் மதம் இருக்கு பிள்ளையார் மதம் இருக்கு மாரியாத்தா மதம் இருக்கு காளியாத்தா மதம் இருக்கு மதமே வேண்டாம்னு சொல்ற மதம் இருக்கு அப்புறம் ஏன் முஸ்லீம்க்கு தனிநாடு கொடுக்க வேண்டிய ஆட்சி நீ சொல்லு காரணத்தை சொல்லு எந்த அடிப்படையில் ஆட்சி பாகிஸ்தான் பங்களாதேஷும் பிரிஞ்சது காரணத்தை சொல்லு அவனும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியா தானே இருந்தான் அவனும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பா பையன் நம்ம துரிய நம்ம திருத்தராஷ்டிரத்துக்கு பொண்ணு எடுத்தது காந்தாரி கலந்தரியோட ஊர் ஆப்கானிஸ்தான் அப்ப நம்ம ஊரை மச்சான் ஊரு மாமனார் ஊரு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு அங்க இருக்கிற கோயில் இடிக்கிறான் இன்னைக்கு அங்க இருக்கிற புத்தர் சிலையை பீரங்கி குண்டு வச்சு அடிக்குது கவர்மெண்ட் இன்னைக்கு பாகிஸ்தான்ல என்ன தெரியுங்களா நிலைமை முந்தா நாள் பிறந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல என்ன தெரியுங்களா நிலைமை சுதந்திரம் வாங்கும் பொழுது இந்தியாவில் இந்துக்களுடைய சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஏழு சதவீதம் முஸ்லீம்கள் மூன்று சதவீதம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா இன்னைக்கு என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு இது இன்னைக்கு பாகிஸ்தான்ல என்ன தெரியுங்களா இருந்தது பாகிஸ்தான்ல வந்து எழுபது சதவீதம் முஸ்லீம்கள் இருந்தாங்க சுதந்திரம் வாங்கும்போது முப்பது சதவீதம் ஹிந்துக்கள் இருந்தாங்க ரொம்ப கொஞ்சமா கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க அது கணக்கில் கொண்டு வர முடியாது இன்னைக்கு பாகிஸ்தான்ல தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல முஸ்லீம்கள் இருக்காங்க ஹிந்துக்கள் ரொம்ப குறைஞ்சி போயாச்சு என்ன பண்ணா கொலையே பண்ணிட்டாங்க கொலை தான் கொலை பண்ணி பண்ணியே கொலை பண்ணிட்டான் அப்புறம் இன்னொன்று தெரியுங்களா பாகிஸ்தானில் முஸ்லீம்களுக்கு மட்டுமே கவர்மெண்ட் ஜாப் ஹிந்துக்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடையாது எந்த ஹிந்துக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியாது கவர்மெண்ட் ஜாப்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் ஜாபு போனா போகுதுன்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு என்ன ஜாப் தெரியுங்களா தோட்டி கக்கு சொல்ற வேலை சாக்கடை கிளீன் பண்ற வேலை இதுதான் இந்துக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற கவர்மெண்ட் வேலை முந்தா நாள் பிறந்தவன் அண்ணன் தம்பியா இருந்தவன் அப்புறம் இன்னொன்று என்ன தெரியுங்களா பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் தனக்கு ஏதாவது துரோகம் நடந்திருந்தா திருட்டு போயிருந்தா கருப்பழிவு நடந்திருந்தா தன் வீட்டில் யாராவது கொலை பண்ணி போட்டு போயிட்டா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இந்துக்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேலை செய்யாது அவங்க அவங்க போய் கேஸ் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க இது போல இன்னும் நிறைய இருக்கு பாகிஸ்தானில் இந்துக்களோட நிலைமை நான் சும்மா சாம்பிளுக்கு சொல்கிறேன் என்ன இது சுதந்திரத்துக்கு முன்னாடி நீ நான் அண்ணன் தம்பின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்த சுதந்திரம் வாங்கும் போதே இந்த பசங்க தனி நாடு வேணும்னு கேட்கல கடைசி ஒரு வருஷத்துல தான் கேட்டாங்க அதுவும் இன்னொன்று பாருங்க இங்க இருக்கிற மௌலனா இங்க திண்டுக்கல் காகிதம் இல்லை அதாவது நாடு பூரா இருக்கிற முஸ்லிம்கள் வந்து எங்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு கேட்டாங்க கடைசி ஒரு வருஷத்துல இதை புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்ட்டு ஹிஸ்டரியில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த உள்ள அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நாடு பூரா இருக்கிற முஸ்லீம்கள் சுதந்திரம் வேணும் அப்படின்னு தான் போராடுறாங்க ரொம்ப காலமாக தனி நாடுங்கிற கண்ணோட்டம் யாருக்குமே கிடையாது கடைசி ஒரு வருஷம் தான் வெள்ளக்காரன் போகிற போக்கில் பிரித்தாளும் சூழ்ச்சியின் அடிப்படையில் இவனுங்களை பிரித்து விட்டுட்டு போயிடணும் இல்லைன்னா இந்த பசங்க உலக வல்லரசு ஆயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களை தூண்டி விட்டான் நீ தனி நாடு வேணும்னு கேளு அப்படின்ட்டு தூண்டி அவன் தான் அவன் சொல்லிதான் முஸ்லீம்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு நீ தனி நாட்டில் இரு நீயே அவன் இடத்துல இருக்க அப்படின்னா முஸ்லீம்கள் யாரும் நான் வந்து அவங்க ஹிந்துக்களோட இடத்துல இருக்கிறோம்னு நினைச்சதே கிடையாது இது எங்க நாடு நான் குடியிருக்கோம் தான் நினைச்சேன் இவன் வெள்ளக்கார சொல்லி தான் ஆமா ஆமா அப்படின்னா தனி நாடு கேட்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு தனி நாடு கொடு அப்படின்னு இது எப்படியே தனி நாடு கொடுக்க முடியும்னு சொல்லி காந்தி நேரு யாருமே ஒத்துக்கல இதெல்லாம் அற்பத்தனமான பேச்சு இப்படிலாம் உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் கற்பனை பண்ணதில்ல இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ட்டாங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாங்க இந்த சுதந்திர போராட்டத்தை ஒத்துழைக்கணும் அவன் விளக்கிற திரும்ப சொன்னா ஒத்துக்கலன்னா நீ சுதந்திர போராட்டத்துக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லிருந்தான் இவனு உடனே அப்பனா நான் ஒத்துழைக்க மாட்டேன்னா அப்ப என்னன்னா சுதந்திர போராட்டத்துக்கு நீ ஒத்துழைக்காட்டி போயிட்டு போ சுதந்திரத்துக்கு கேட்கிறோம் நீ வந்தா என்ன நாட்டுல எத்தனையோ பேர் வரல நீ வரல பாய அப்படின்ட்டு இவங்க திரும்ப சுதந்திர போராட்டம் வெள்ளக்காரன் கூட மாநாடு வட்டமேஜை மாநாடெல்லாம் நடக்க போச்சு அந்த வெள்ளக்காரன் பேச்சுவார்த்தை நடக்கும்போது வெள்ளக்காரன் பார்த்தான் என்ன சுப்பிரமணி கோண்டு பட்டேல் இருக்காரு காந்தி இருக்காரு நேதாஜி இருக்கிறாரு அவர் வரலையே அப்துல் வரலையே முகைதீன் வரலையே என்னாச்சுன்னா ஏன் சார் சுதந்திரத்துக்கு போராடுறவங்க தானே வருவாங்க நாங்கள் தான் போராடுறோம் நாங்கள் வந்துட்டோம் இல்லை இல்லை நீங்கள் அவங்களே அழைச்சிட்டு வந்தால் தான் நான் உங்களை நம்பி சுதந்திரம் கொடுப்பேன் இவன் உடனே அந்த பக்கம் ஏற்றி விட்டுட்டு இந்த பக்கம் நீங்கள்லாம் முதல்ல ஒற்றுமையாக வாங்க நீங்க ஒற்றுமையாக இருக்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுறேன் இவன் இவங்க நம்மளால என்ன செய்யணும் பலரும் ஒரு ஆள் அரவட்டுட்டே இதை சொல்றது நீ எவன்னு சொல்லணும் கரெக்ட் ஏய் நானே நீங்க இருக்கக்கூடாது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ வெளியில போறது எப்படின்னு நீ உன்னை துரத்துறது எப்படின்னு பேசிட்டு இருக்க இதை எனக்கு சொல்றது நீ யாருடா இது ஏன் நாடு ஏன் நாடு எப்படி இருக்கணும் நாங்க எப்படி இருக்கணும்னு சொல்றது நீ யாரு கிடையாது எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்கணும் இவனுக்கு உண்மையிலேயே அறிவு இருந்திருந்தா இது ஏதாவது இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் ஆளுங்க அப்படியே சார் சரி நான் போயிட்டு அவனை அழைச்சிட்டு வரேன் அடுத்த மீட்டிங் வர தேதியை தள்ளி வச்சுக்கலாம் நம்ம அறிவு உடனே வந்து சார் வந்து உடனே அழைச்சிட்டு வந்தவங்களாம் சோதனை தருங்கிறாரு நீ வா இல்லை இல்லை அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும் என்ன சொல்கிற நீ சொல்லு எனக்கு தனி நாடு கொடுக்கணும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி சரி வா வார்த்தை அப்புறம் தனிநாடு வேணும்னு இவனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு தலைவர்கள் எடுத்தோடையும் ஒத்துக்கல அதுக்கு என்ன தெரியுங்களா செஞ்சாங்க இந்த முஸ்லீம் தலைவர்கள் நாடு பூரா இருக்கிற முஸ்லீம்கள்ட்டெல்லாம் சொல்லி நாம இந்த சுதந்திர போராட்ட காங்கிரஸுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க அதுல தான் முஸ்லீம் லீக் இந்த மாதிரி அமைப்புல முஸ்லீம்கள் அமைப்புல வந்தது அப்போ என்ன பண்ணாங்க அதுக்கு மாநில தலைவர் அகில இந்திய தலைவர் மாவட்ட தலைவர் அதெல்லாம் போட்டு நம்ம சோக்கால்டு தமிழ்நாட்டு தலைவர் யாருன்னா இந்த காய்கறி இல்லை திண்டுக்கல்ல அவர் தான் தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து மெட்ராஸ் ஸ்டேட் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தலைவர் இங்கிருந்த முஸ்லீம்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த தனிநாடு கோரிக்கையை வலுப்படுத்த வச்சவர் அப்ப எல்லாரும் வந்து இப்படி நாடு பூரா ஆர்ப்பாட்டம் நடக்குது போராட்டம் நடக்குது காங்கிரஸ் தலைவர்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கடைசியா அவங்க வந்து ஒத்துக்க வச்சாங்க நம்ம தலைவர்களை தனிநாடு கொடுப்பேன்னு சொல்லி ஒத்துக்க வச்சாங்க அவங்களும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க கோரிக்கை என்ன முஸ்லீம்களுக்கு தனிநாடு சுதந்திரம் வந்துச்சு வாங்கின உடனே ஆக்சுவலாக எதை வச்சு நாடை பிரித்தாங்கன்னா எங்கெல்லாம் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக வாழறாங்கன்னு பார்த்தாங்க சரி அதெல்லாம் வந்து முஸ்லீம் நாடுன்னு பிரிச்சுப்போம் இப்போ எப்படி நாட்டை பிரிக்கிறதுன்னு வந்துச்சு மெஜாரிட்டியாக வாழற பகுதியெல்லாம் முஸ்லீம்கள் கொடுத்துருப்பாங்கன்னு பிரித்தாங்க பிரித்தது என்ன தெரியுங்களாச்சு நாற்பத்தேழு ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி காலையில் சுதந்திரம் வாங்கியாச்சுன்னு பாகிஸ்தான் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு பதினாலு நைட்டே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு பாகிஸ்தான் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு பதினஞ்சு ஸோ எனிவே பதினஞ்சாம் தேதி என்ன நடந்ததுன்னா பாகிஸ்தான்ல இருக்கிற எல்லா பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது அப்ப அப்ப அதெல்லாம் இந்தியா பதினஞ்சாம் தேதி காலையில வரைக்கும் அதாவது அது வந்து இந்தியா எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க எல்லாம் ஒன்னாதான் தான் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க இங்கே எப்படி அப்துல் காதர் வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம கூடி இப்படி தான் இருந்தாங்க ஒன்றா பிஸ்னஸ் பார்ட்னர் எத்தனையோ பேர் சுப்பிரமணியம் அப்துல் காதரும் இப்படி தான் இருந்தாங்க இங்கே இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் கிடைச்ச உடனே என்ன தெரியுங்களா நடந்தது எல்லா முஸ்லீம் அவங்க முஸ்லீம்களும் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லாம் வெட்டி கொள்ள ஆரம்பித்தாங்க ஏன்னு இந்துக்கு புரியவே இல்லை நாடு பிரிஞ்சிருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது இது தனி நாடு நீ போயன்னு கூட அவங்க சொல்லல உடனே வெட்டி கொள்ள ஆரம்பிச்சு எல்லாம் லட்சக்கணக்கான பேர் ஓடி வர ஆரம்பிச்சாங்க அங்கிருந்து கொள்ள ஆரம்பிச்சு பல பேர் லட்சக்கணக்கான பேர் குணமாயிட்டாங்க லட்சக்கணக்கான பேர் தப்பிச்சு ஓடி வந்தாங்க துண்டக்கான துணி காணும்னு மாத்துக்கு துணி கூட எடுக்கல அவ அதுக்கெல்லாம் நேரமே கொடுக்கல எப்படி கடைசி குடிமகன் வரைக்கும் இந்த உணர்ச்சி வந்ததுன்னு இன்னைக்கு யாருக்கும் தெரியல இது யாரும் பதில் சொல்லாத கிடையாது அப்படியே செஞ்சா ராணுவம் செஞ்சதுன்னு சொன்னா ரைட்டு ஏதாவது ஒரு ஊர்ல நடந்துச்சு ஹெட் குவார்டர்ல நடந்ததுன்னா ரைட்டு அப்படி இல்லை நாடு பூரா எல்லா முஸ்லீம்களும் சொல்லி வச்ச மாதிரி எல்லா ஹிந்துக்களையும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொலை பண்றாங்க ஓடி வர ஆரம்பிச்சாங்க அப்படி என்னன்னா செத்து விட கழுத்தை வெட்டுறான் நேற்று வரைக்கும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தோம் ஒரே சீவு கழுத்து தள்ள தனியாக விழுது என்னன்னே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியல தப்பிச்சு ஓடி வராங்க குடிக்க தண்ணி இல்லாம நடந்தே ஓடி இருந்தாங்க மக்கள் அப்படி ஓடி வந்ததுல தான் அத்வானி வாஜ்பாய் தான் அப்படி ஓடி வந்தவங்க இவங்கெல்லாம் அதனால தான் அந்த உணர்ச்சி இருக்கு கொஞ்சம் இல்லைன்னா இருங்க நம்ம சுட்டு போட்டாலும் வர இப்போ ஏதோ நரேந்திர மோடி இங்கே பிறந்தவர் ஸோ ஓடி வந்தாங்க அப்புறம் பார்த்தா அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாகிஸ்தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தெல்லாம் அள்ளி ட்ரெயினில் போட்டாங்க குப்பால்ற மாதிரி அள்ளி பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கிற ட்ரெயின்ல அங்கே எழுதி போட்டாங்க அவன் உடனே பாகிஸ்தான் கவர்மெண்ட் அடுத்த நாளே அறிவிக்குது இது முஸ்லிம்களின் நாடு இது முஸ்லிம் மதப்படி மதச்சட்டப்படி இந்த அரசாங்கம் நடக்கும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிக் கொள்ளலாம் அப்படின்ட்டார் இப்படிதான் தான் இந்த நாடு நடக்கும் இஷ்டம் இருந்தால் இருக்கலாம் இல்லைன்னா வெளியே போய்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் இங்கே அதே போல் நம்ம ஜவஹர்லால் நேரு அந்த நாட்டுக்கு எதிராக உடனே பதில் அறிக்கை விடுகிறார் அப்படி என்றால் இந்தியா ஒரு அறிக்கையை விடுக்க பயப்படாது இந்தியா மத சார்பற்ற நாடு இங்கிருந்து முஸ்லிம்கள் வெளியேற தேவையில்லை அவர்களை நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு நேரு இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு நமக்கு புரியல இவர் அறிவிக்கிறார் அப்போ இந்த இந்த பிரச்சனை ஜவஹர்லால் நேரு கிட்ட பல பேர் கேட்குறாங்க பட்டேல் மாதிரி பல பேர் போய் என்ன பேசுறப்பா இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசுற ச கலந்து பேசல நீ பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ற நான் நெஹ்ரு சொல்றேன் இதுதான் இந்தியாவுடைய சட்டம் வேற யாரும் பேச முடியல அப்ப என்னாச்சுன்னா இந்த செய்தியெல்லாம் பத்திரிகையில வந்துட்டு இருக்காங்க சில நாள் போச்சு கொலை அதிகமா நடந்துகிட்டே இருக்கு பாகிஸ்தான்ல காந்திஜியும் கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தாரு நெஹ்ரு நெஹ்ரோட ஸ்டேட்மெண்ட்ல காந்திஜி உடன்படிக்கை தான் காந்திஜி வந்து நெஹ்ரோட ஸ்டேட்மெண்ட்டை மறுத்தெல்லாம் பேசல ஆனால் ஒரு கோரிக்கை பாகிஸ்தானில் யாரையும் கொலை பண்ணாதீங்கன்னு சொன்னார் இவர் சொல்லி கேட்கறது தயாரில்லை பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் காந்தியெல்லாம் ஒன்றுமே கிடையாது சும்மா போயிட்டாங்க அவ்வளோதான் காந்தி பேருக்குலாம் அங்கே ஒரு மரியாதையும் கிடையாது அப்புறம் இது இந்த பிரச்சனை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஹிந்து இளைஞர்கள் ஹிந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே முஸ்லீம்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நீ அங்கே அடிக்கிறல அப்படின்னா நான் அடிப்பேன் அப்படின்னு நாடு பூரா பொதுவாக யாரும் அடிக்கல ரொம்ப ரேராக சில இடங்கள்ல அடித்தாங்க அதில் இந்த பங்கால்ல நவக்காளின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா இந்த கலவரம் அதிகமாயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா ஹிந்துக்கள் என்ன பண்ணாங்கன்னா குரூப் செஞ்சுட்டு போய் முஸ்லீம் ஏரியாக்கள்ல அட்டாக் பண்றது நீ அங்கே அட்டாக் பண்ணுறேன்னா நான் இங்கே அட்டாக் பண்றேன் நீ அங்கே நிறுத்தினா நான் இங்கே நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணாங்க அட்டாக் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா பலாயிரம் முஸ்லீம் இறந்து போயிட்டாங்க ஒரே நாள் இந்த செய்தி அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு காந்திஜி உடனே உண்ணா உண்ண என்ன செஞ்சாருன்னா ஹிந்துக்கள் இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக சண்டை போடுறதை நிறுத்தினால்தான் நான் உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டார் இப்போ தலைவர்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல பட்டேல் மாதிரி இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணுறது தெரியல மண்டையை பிடிச்சிக்கிறாங்க காந்திஜிகிட்ட போய் கெஞ்சுறாங்க நிறுத்துங்க இது என்ன பண்ணுறதுன்னு நமக்கே தெரியல இது இப்படி நம்ம கையாளக்கூடாது அதெல்லாம் எனக்கு தெரியாது மக்கள் இந்த யுத்தத்தை நிறுத்தினாதான் நான் உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் அப்புறம் தலைவர்கள்லாம் அங்கேருந்து ஓடி மக்கள் தவறாங்க நீங்கள் நிறுத்தி நிறுத்துங்க மக்கள் கேட்கல ம அப்புறம் உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுது மக்கள் கேட்கலன்னா அப்புறம் போலீஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுது தடியடி நம்மளுக்கு மேலே இந்துக்கள் மேலே தடியடி நடத்தி கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் காந்திஜி வந்து உண்ணாவிரத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கோரிக்கை வைக்கிறார் நடந்த தப்புக்கு அந்த முஸ்லீம்களுக்கு நஷ்ட ஈடு கொடுத்தா தான் நம்ம உண்ணவிரதத்தை கைவிடுவாங்க அதுக்கப்புறம் நஷ்ட ஈடு அனௌன்ஸ் பண்ணார் நெருஜி அதுக்கப்புறம் காந்திஜி வந்து உண்ணவிரதத்தை அறிவிச்சார் எல்லாம் சுதந்திர போராட்டத்தில் வந்து நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுக்குள்ளே நடந்தது சுதந்திரம் ஆகி ஒரு வருஷம் நம்ம நாட்டில் ரத்த கலரியாக இருந்தது இன்னைக்கு நாடு இன்னும் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இல்லை அன்றைக்கெலாம் கிறிஸ்தவர்களை பற்றி பேசுறதுக்கு ஆளே கிடையாது அட்ரஸே கிடையாது பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி வெறும் மூணு சதவீதம் பேர் அப்போது நாடு பிரித்ததும் எந்த அடிப்படையில் சதவீதம் போட்டு நிலப்பரப்பு பிரித்தாங்கன்னு ஒரு டேட்டா பார்க்கணும் ஒட்டுமொத்த நாடு அன்னைக்கு வந்து எல்லாம் சேர்ந்து இருந்தது ஒரே நாடா ஒட்டுமொத்த நாட்டுடைய நிலப்பரப்பு ஒட்டுமொத்த மக்களுடைய சதவீதம் இதுல முஸ்லிம்கள் எவ்வளவு சதவீதமோ அவ்வளவு சதவீதம் லேண்டு நிலம் வேணும்னு கேட்டாங்க அவ்வளவு சதவீதம் லேண்டு வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு பிரிச்சாச்சு நாடு முறை உள்ள முஸ்லீம்களை கணக்கில் வச்சுட்டு தான் பிரிச்சது இப்போ என்ன தெரியுங்களாச்சு பிரித்த பிறகு இங்கே இருக்கிற முஸ்லீம்லாம் இங்கே தான் இருந்தாங்க சுதந்திரம் வாங்கின பிறகு இங்கிருந்து எந்த முஸ்லீமும் பாகிஸ்தானுக்கு போகல ஞாபகம் ஆனால் இங்கே இருக்கிற லியாக்கத்தலி போராடினார் லியாக்கத்தலி அவர் யார் திண்டுக்கல்ல நம்ம புஸ்தகத்துலலாம் அவர் பேர் வந்திருக்கு அதெல்லாம் நான் சொல்றேன் புஸ்தகத்துலலாம் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி அவர் பேர் வந்திருக்கு அவர் அவர் பேரில் தான் அந்த மாவட்டமே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பேரை மாத்தினாங்க கருணாநிதி இருக்கும்போது அந்த பேர் வச்சார் அவருக்கு மரியாதை கொடுக்குற இதில் அவர் பேர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மறந்துட்டேன் காயிதே மில்லத் காயிதே மில்லத் தான் தலைமை அவர் தலைமை தாங்கினார்னா அவர் வந்து முஸ்லீம் நாடு வேணும்னு தலைமை தாங்கினார் இவங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி புத்தகத்தில் போட்டு விட்டாங்க சரி போயிட்டு போகுது ஆனால் அந்த காயிதே மில்லத்து கூட சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் போகல ஞாபகம் செய்யல இங்கேதான் இருந்தார் எல்லாருமே இங்கே தான் இருந்தார் ஆனால் நிலத்தை பிரிக்கும் போது சதவீத அடிப்படையில் பிரிச்சாச்சு அங்கிருந்த முஸ்லீம் மட்டும்தான் அங்கே இருந்தான் ஆனால் அங்கிருந்து முஸ்லீம் இந்துவெல்லாம் அடிச்சு தோற்றுறான் என்ன இதெல்லாம் ஏன்னு கேட்டா நீ மதவிரியன் இந்தியா மதசார்பற்ற நாடு இதெல்லாம் பேசவே கூடாது இதெல்லாம் பேசாமல் இருக்க முடியும்னா நீ இரு நீ இந்தியன் இதெல்லாம் பேசுனீங்கன்னா நீ இந்திய துரோகி ஸோ இது வந்து ஹிஸ்டரியில எப்ப நடந்தது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இன்னும் நூறு வருஷம் கூட ஆகலை நூறு வருஷத்துக்குள்ளேயே தொண்ணூறு சதவீதம் இருந்த ஹிந்து அறுபது சதவீதம் ஆயிரம் எழுபது சதவீதம் ஆயிரம் ஒரு உண்மை என்ன தெரியுங்களா இதை இதெல்லாம் இன்னொன்று புரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் மனசாட்சியோட அறிவோட தைரியமாக புரிஞ்சுக்கணும் இல்லைன்னாலும் தப்பு கிடையாது நம்ம நாட்டில் நீங்கள் வச்சது சட்டம் இவ்வளோ சதவீத மக்கள் ஆதரவு தான் நீங்கள் வச்சதா சட்டம் நீங்கள் தான் சர்வாதிகாரி எவ்வளோ சதவீத மக்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ சுமாராக நினைங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம் உடனே சொல்லணும் சிக்ஸ்டி ஆ எவ்வளோ சதவீதம் பேர் ஆதரவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வச்சது சட்டமாக முடியும் நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க அறுபது சதவீதம் கிடையாது முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தால் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஒரு கம்யூனிட்டி ஒற்றுமையாக இருந்தாச்சுன்னா போதும் நீங்கள் தான் இந்தியாவில் சர்வாதிகாரி ஏன்னா மீதி பேர்லாம் உடஞ்சிருக்கிறாங்க மீதி பேர்லாம் ஒற்றுமையாக இல்லையே அது முப்பத்தஞ்சுக்கு எதிராக பாக்கி எவ்வளோ இருக்கு மீதி எவ்வளோ இருக்குன்னாக்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு இருக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் பேரும் ஒருத்தன் பார்த்தா மதிமுகங்கிறான் ஒருத்தன் பார்த்தா ஐ ஆமாமான திமுகங்கிறான் ஒருத்தன் பார்த்தா செட்டியார் குரூப்புங்கிறான் ஒருத்தர் பார்த்தா வெள்ளாளர் குரூப்புங்கிறான் ஒருத்தன் பார்த்தா காங்கிரஸ் ஏஎம் ஜேகேங்கிறான் ஒருத்தன் பார்த்தா காங்கிரஸ் ஏஜே எல்கேங்கிறான் இது இது எல்லாம் இவனெல்லாம் ஒற்றுமை பண்ண முடியுமாட்டா பண்ண முடியாது இதெல்லாம் என்ன ஆனாலும் நான் செத்தாலும் பரவாயில்ல நான் உங்க கூட ஒன்றா வர மாட்டேன் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க இப்போ இவங்கெல்லாம் ஒன்றாகாத வரைக்கும் இப்போ மெஜாரிட்டியார்னா முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் தான் ஈவன் இந்த முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் ஒற்றுமையாக இருந்துட்டாங்கன்னா நீங்கள் ஓட்டு எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் முந்நூறு சீட்டு முந்நூற்றம்பது சீட்டு நானூறு சீட்டு வரைக்கும் வர முடியும் முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் ஒற்றுமையாக ஓட்டு போட்டாச்சுன்னா ஒருத்தர் நானூறு சீட்டு வாங்கலாம் நானூறு சீட்டு ஒருத்தர் வாங்கியாச்சுன்னா அவன் தான் சர்வதிகாரி அவன் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது இந்திய சட்டமும் ஒன்றும் பண்ண முடியாது கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தொண்ணூறு சதவீதம் இருந்த ஹிந்து எழுபது சதவீதம் ஏழு சதவீதம் இருந்த முஸ்லீம் இருபது சதவீதம் ஆயிருக்கு மூணு சதவீதமா இருந்த கிறிஸ்தவர் பத்து சதவீதம் ஆயிருக்கு இப்போ முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்குள்ள போட்டி யாருடைய ஜனத்தொகை அதிகம் பண்றது அப்படின்னு எதுக்காகன்னா யாரு இந்தியாவை கேட்ச் பண்றது இதுதான் உண்மையான போட்டியாக உள்ள நடக்குது அவன் என்ன பண்றான் மதம் மாற்றம் பண்றான் இவன் என்ன பண்ணுறான் கொலை பண்ணுறது அதிகமான கல்யாணம் பண்ணுறது அதிகமான குழந்தை பெற்றுக்கிறது இது வந்து இவனுடைய டெக்னிக் ரெண்டு பேரும் டெக்னிக் வச்சுக்கிட்டு யார் மெஜாரிட்டி ஆகுதுன்ட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ யாருமே இப்போ அவங்க டெக்னிக் படி யாருமே எல்லாருடைய முஸ்லீம்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா உண்மையை சொல்ல போனால் நாற்பது சதவீதம் முஸ்லீம் ஆகும் கிறிஸ்தவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா நாற்பது சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆகும் இதுதான் மத தலைவர்களுடைய நோக்கம் கிறிஸ்தவர்களுடைய நோக்கம் கிடையாது ஞாபகம் இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது சர்ச்சுக்கு போகிற சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது நான் சொல்கிறது என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் சம்பந்தப்பட்ட இடத்தில் முக்கியமான தலைவராக இருந்ததால் எனக்கு தெரியும் இப்போவும் அதுக்கான ஆதாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும் தேவைன்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ள தலைவர்களாக நான் உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ண முடியும் அவங்கவுங்களுக்கும் உத்தரவு வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்குள்ள மேலிடங்கள் இருந்து எங்கே இருக்கு மேலிடம் இங்கே உள்ள ஒரு ஒரு பாதிரியும் சுதந்திரமானவர் கிடையாது ஞாபகம் இவங்கெல்லாம் ரோமாபுரியால் ஆட்சி செய்யப்படுபவர் அங்கிருந்து உத்தரவு வந்துட்டு இருக்கு இவர்களை இந்திய அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஞாபகம் இங்க யார் பிஷப்பா இருக்கணும் இந்த சர்ச்சை யாரு ஆட்சி பண்ணணும்னு இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் முடிவு பண்ணினாலும் அங்க இருக்கிற ஒரு ஆள் ஒத்துக்கணும் அங்க இருக்கிறவங்க ஒத்துக்காம இங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் இருக்குது இவரை இவரை பத்தி இந்த பிஷப் எந்த ஊர்ல இருக்கலாம் எந்த ஊர்ல வாழலாம் வாழக்கூடாதுங்கிறத இந்திய அரசாங்கம் முடிவு பண்ண முடியாது ரோமாபுரி தான் முடிவு பண்ண முடியும் ரோமாபுரி முடிவு பண்ணதை இந்திய அரசாங்கம் கேட்க முடியாது அப்படிதான் சட்டம் இருக்கு அதே போலதான் மௌல்விகள் மசூதியில யார் தலைமையில் ஆட்சிக்கு இருக்கணும் அவர் என்ன முடிவெடுக்கணுங்கிறத இந்த நாட்டு அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது கூடாது ஆனால் அரபு நாடுகள் முடிவு பண்ணுது அங்கே உள்ள மத தலைவர்கள் முடிவு பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அதுக்கு கட்டப்பட்டவங்க கட்டுப்பட்டவங்க இவங்களுடைய வரியெல்லாம் எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் செலவு பண்ணணும்னு அவங்க தான் முடிவு பண்ண முடியும் கல்விக்கு செலவு பண்ணுறதா மத மாற்றத்துக்கு செலவு பண்ணுறதா ஆயுதத்துக்கு செலவு பண்ணுறதா இதெல்லாம் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவே முடியாது ஆனால் அந்த நாட்டு மத தலைவர்கள் தான் முடிவு பண்ணுறாங்க இந்த பணம் எவ்வளோ எதுக்கு செலவாகணும் எப்போ செலவாகணும் எவ்வளோ சேமிப்பில் இருக்கணும்னு இது என்ன நியாயம் அதே போல இந்த இந்த உள்ளூர் மசூதி தலைவர்கள் சர்ச்சு தலைவர்கள் ஆட்சி செய்பவர்கள்லாம் அந்த தலைவர்களால் வழி நடத்தப்படுகிறார்கள் அவங்களுக்கு டார்கெட் அவன் கொடுக்குறான் டெட்லைன் அவன் கொடுக்குறான் இந்த தேதிக்குள்ள இத்தனை சதவீதம் முஸ்லீம்கள் ஆகணும் இத்தனை சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஆகணும்ல அதுக்கு நீ இவ்வளோ பணம் உன்னுடைய வரியிலிருந்து பயன்படுத்திக்கோ வேணும்னா நான் வேணாலும் தரேன் நீ இந்த டார்கெட்டை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவன் உத்தரவு போடுறான் அவங்களுடைய டார்கெட் என்ன ஒருத்தர் ஒருத்தரும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்குள்ள இப்போ போட்டி நடக்குது நாற்பது சதவீதம் யார் ஆகிறது இது என்னப்பா இது இதுதான் கிறிஸ்தவ மதம் வேறு இயேசுவை வழிபடுதல் வேறு மதம் என்பது அப்பட்டமான அரசியல் வழிபாடு தவறு கிடையாது ஆனா கிறிஸ்தவனுக்கு இது தெரியாது இவன் வந்து வேற ஒரு லீடருக்கு கீழே இருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரியாது அவன் வந்து இயேசுவை போய் கும்பிடுறேன் நான் போனால் ஜுரம் சரியாச்சு என் பிள்ளைக்கு காய்ச்சல் இருந்துச்சு உண்மை அது எப்படி சர்ச்சுக்கு போனால் குணமாகுது அதான் இங்கே சொல்லிட்டாரு தாமிய விததாமிய அகம் அந்த சிரத்தையும் நான் தான் வர வச்சேன் அப்புறம் மயா ஏவ விகித்தான் விகித்தான் அந்த பழங்களையும் நான் தான் கொடுக்குறேன் நீ எங்க போய் எதை கேட்டாலும் அங்க அந்த பழம் கிடைக்கிறது நான் தான் காரணங்கிறாரு நீங்கள் ஏசோ கும்பிட்டாலும் பலன் கிடைக்கும் உண்மை அல்லா கும்பிட்டாலும் கிடைக்கும் உண்மை முருகனை கும்பிட்டாலும் கிடைக்கும் உண்மை நான் வந்து சாமியவே நம்மளை கடவுளே நம்மளை டாக்டரை தான் நம்மளன்னு சொல்லி டாக்டர் நம்பி போனாலும் நோய் குணமாகும் அதுவும் உண்மை ஆனால் இது என்ன பண்ணுறது இது முழுக்க வேறு ஏரியா இதை வச்சுக்கிட்டு இந்த ஏரியா உங்களுடைய சர்ச்சைக்கு வர முடியாது இது வந்து அரசியல் அவங்களை பொறுத்தவரை ஹிந்து மதம்னு ஒன்று ஹிந்து நாடுங்கிறது அவங்களுக்கு இன்னைக்கு சந்தை ஒன்று பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று மத கூட்டத்தை அதிகமாக்கிறதுக்கு உள்ள திறந்த வழி இதை பயன்படுத்திக்கணும் அதுக்கு உலகத்தில் இருக்கிறவங்களாம் வர்றாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஃபாரின் கம்பெனி வருது கூட்டத்தை அதிகமாக்கிறதுக்கு மதங்கள் வருது இப்போ சரி அப்போ நான் எனக்கு ஒரு சந்தேகம் குறிஞ்சி என்ன சந்தேகம் இதெல்லாம் இறைவனுடைய விருப்பப்படி தானே நடக்குது இறைவனுடைய விருப்பப்படி தான் நடக்குது அப்போ நம்ம இதில் ஒன்றும் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லையே ம் உனக்கு மதி இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கணும் மதி இருக்குன்னு நீ நினைச்சுன்னா உன்னுடைய மதிக்கு எது தர்மம் நினைக்கிறியோ அதை செய் ஆமா எனக்கு மதி இருக்கு ஆனா எனக்கு என்ன தர்மம்னு தோணுதுன்னா அவங்கெல்லாம் நல்லா வளரணும் ஓகே அப்புறம் இன்னும் ஏதாவது வச்சிருக்கியா இந்த இந்து பண்பாடு வேத பண்பாடுங்கிறத இருக்கக்கூடாது தியாகம் பண்ணிடணும் முழுக்க நாங்க தியாகிகள்னு பேர் வாங்கணும் உன்னை தியாகின்னு பாராட்டுறது கூட ஆளுக்க மாட்டா பரவாயில்ல சொல்ல வரத சொல்லு அதுதான் சரியா சார் உன் தான் சொல்லுதுன்னா நீ அப்படியே வாழ்க்கை நடத்திக்கோ தப்பு கிடையாது thank you sir thank you very much Hindu மதம் வாழ்க நீங்கள் நல்லா இருக்கணும் ஆனால் இந்து மதம் நல்லா இருக்கக்கூடாது சீக்கிரம் இருக்கணும் ஓகே இல்லை இல்லை எனக்கு மதியம் இருக்க என்ன சொல்லுதுன்னா இதை தடுக்க முடியும் தடுக்கணும்னு தோணுது தடுக்க முடியும்னு தோணுதுன்னா தடுக்கணும்னு தோணுதுன்னா சரி ஆனால் சக்தி இல்லையே எனக்கு சக்தி இல்லைன்னா என்ன பண்ணுறது சக்தியை வளர்த்துக்கோ என்னால் சக்தியை வளர்த்துக்க முடியாது விட்டுட்டு போ இல்லை இல்லை என்னால் சக்தியை வளர்த்துக்க முடியும் வளர்த்துக்கோ வளர்த்துட்டு என்ன செய்யணுமோ செய் என் நான் ஒருத்தர் செஞ்சு என்ன தேவை போகுது அதனால் என்ன சொல்கிறேன் அது செய்கிறது நானும் செய்யணும்னு அவங்களோட போயிடலாம் விட்டுட்டு போ இல்லை இல்லை எனக்கு இது எது நியாயம் நேர்மைன்னு தெரிஞ்சிருச்சு நான் ஒருத்தனாக இருந்தாலும் நான் நேர்மையோட தான் சார் வாழ முடியும் மனசாட்சியை விட்டுட்டு நான் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்ந்து அவ்வளோதான் உனக்கு மத்திய என்ன சொல்லுது உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுது இதுதான் விதிமதி ஆராய்ச்சி இதுலெல்லாம் அது கடவுளுடைய விருப்பம் தானேன்ட்டு போறதுனால போ இல்லை எனக்கு ஒரு அறிவு இருக்கு அது கடவுளுடைய விருப்பம் எனக்குள்ளே இந்த விருப்பத்தை கொடுக்கறது கடவுள் தான் என்னால் என்ன செஞ்சு பார்க்க முடியுதோ பார்க்க போறேன் என்னன்னா இதுல என்ன தெரியுங்களா மதியை வைத்துக்கொண்டு நீ தர்மத்துடன் எவ்வளவு வாழ முடிகிறதோ அவ்வளவு புண்ணியம் தரும் அதர்மத்துடன் எவ்வளவு போகிறாயோ அவ்வளவு பாவத்தை தரும் தர்மத்தை கைவிடும் அளவிற்கு புண்ணியம் சம்பாதிக்கும் வாய்ப்பு போகிறது அதர்மத்தை கைவிடும் அளவிற்கு பாப்பம் சம்பாதிக்கும் வாய்ப்பு போகிறது இதில் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கணும்னு அவங்கவுங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதா இதெல்லாம் வேற ஒன்றும் கேள்வி இருக்கு அதனால தான் கடைசியில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவரே சொல்கிறார் கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குமோ அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இனிமே உனக்கு அறிவு இருக்கு <laughs> நீ என்ன செய்யணும் செஞ்சுக்கோ அப்படிங்கிற புத்தகத்தோட கடைசியில் அவர் சொல்கிறார் அது இது என்ன பண்ணுறது இதுதான் உண்மை இருக்குது இதெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது அப்படிலாம் ஒன்று கிடையாது அப்படிலாம் ஒன்று கிடையாது ஆனால் என் அறிவுக்கு என்னுடைய மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ அப்படிலாம் வாடகை உன்னுடைய அறிவுக்கு உன்னுடைய மனசாட்சிக்கு எது சரின்னு தோணுதோ வாழ்க்கை இதுதான் இதெல்லாம் பற்றி பேசும்போது ஒன்று வழிபாடு தனி மதம் தனி இன்னைக்கு மதம்ங்கிறது வழிபாடு இல்லை மதம்ங்கிறது இன்னைக்கு அரசியலாக இருக்கிறது அது மதம் என்பது ஆன்மீகத்தை போல காட்டப்படுகிறது நடிப்பாங்க இப்ப நான் சொன்னது எல்லாம் எல்லா முக்கியமான தலைவர்களுக்கும் தெரியும் ஞாபகம் வச்சுங்க நரேந்திர மோடிக்கு தெரியும் அத்வானிக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும் கருணாநிதிக்கு தெரியும் சோனியா காந்திக்கு தெரியும் மன்மோகன் சிங்குக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வைகோபால் சாமிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இதெல்லாம் இப்போ நான் சொன்னது எனக்கு தெரிஞ்சதில் நூற்றில் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் நமக்கு நேரம் அவ்வளோதான் அனுமதிக்குது இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் போதும் அப்புறம் எனக்கு தெரிஞ்சது உண்மை இருக்கிறதுல நூத்தி ஒன்று கூட எனக்கு தெரியாது எனக்கு நான் சும்மா என்னுடைய பொசிஷனில் எவ்வளோ தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இன்னும் ஆர்வம் இருந்ததுன்னா இன்டர்நெட்டில் போய் தேடி பார்த்தா கிடைக்கும் எல்லா உண்மையும் பல உண்மை இன்டர்நெட்டில் வந்திருக்கு பல உண்மை இன்டர்நெட்டில் வராமல் இந்த முஸ்லீம் ஆர்கனைசேஷன் கேரளாவில் இருக்குன்னு சொன்னேன் அதெல்லாம் கூட இன்டர்நெட்டில் போட்டு விட்டாங்க சில பேர் ஃபோட்டோ அதை எனக்கு ஒருத்தர் அட்ரஸ் கொடுத்தாரு அப்போ எனக்கு நெட் வசதி இல்லாமல் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது ஆனால் ஒரு நாள் அவர் காட்டினார் இல்லையா சாமா ரொம்ப எல்லா மிலிட்ரி மாதிரி எல்லா வெப்பன்ஸ் அந்த இராணுவ வீரர்கள் அவங்களுக்குள்ள பயிற்சி எல்லாம் அவங்க கொடுக்கறதெல்லாம் வீட்டில் இருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே போல் கிறிஸ்தவர்கள் வச்சிருக்கிற வெப்பனும் அங்கே அவங்களும் மிசோரம் நாகாலாந்து இங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் வெப்பனே வச்சுட்டு இருக்கிறாங்க சர்ச்சில் வெப்பன் ஆயுதங்கள் இருக்கு அதை கையால் தெரிந்த போர் வீரர்கள் சர்ச்சில் இருக்கிறாங்க ரொம்ப ஆச்சரியம் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியும் என்ன செய்யறதுன்னு தெரியல அரசாங்கம் ஆனால் வெளியில் சொல்ல இல்லை என்ன சொன்னால் ஓட்டு போயிடும் எல்லா அரசியல் காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கே தெரியும் மன்மோகன் சிங்க்கு தெரியும் இன்னொன்று என்ன தெரியுங்களா இன்னொன்று உண்மை என்னன்னா இன்னைக்கு இந்த பெண் இந்தியாவில் வந்ததே சர்ச்சினுடைய முடிவு ஞாபகம் இதெல்லாம் ஒரு நிமிஷம் ஆஃப்